இன்னும் இனிய தாய்மார்களே பாசமிகு இளைஞர்களே நேசத்திற்குரிய நண்பர்களே இனிய குழந்தை செல்வங்களே அனைவருக்கும் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில் பணிவான வணக்கம் இந்த வார ஞாயிறு பட்டிமன்றத்தினுடைய சிந்தனையாக காதலை போற்றுவது குறித்து அவர்கள் இங்கே விவாதிக்க வந்திருக்கிறார்கள் காதலை பற்றி பேசாதவர்கள் இருக்க முடியாது காதலை பற்றி நினைக்காதவர்கள் இருக்க முடியாது அதை சரியான நேரத்தில் எப்படி கையாளுகிறார்கள் என்பதையெல்லாம் இவர்களுடைய விவாதத்திலே பார்ப்பதற்காக காதலை போற்றுவதில் சிறந்தவர்கள் ஆண்களா அல்லது பெண்களா என்ற கேள்வி இங்கே கேட்கப்பட்டிருக்கிறது பொதுவாக காதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ரொம்ப உயிரோட்டமானது நான் ஒரு உயிரெழுத்து அப்படின்னு ஒரு கவிதையை படித்தேன் சரி தமிழ்ல உயிரெழுத்துன்னு எழுதியிருக்கே அது என்னவா இருக்கும் அப்படின்னு படிக்கிறப்ப பார்த்தா தமிழில் உயிரெழுத்து ஆனா ஆவாம் அப்படித்தான் நானும் நினைத்து கொண்டிருந்தேன் உன்னை பார்க்கும் வரையிலும் உன்னை பார்த்த பின்பு தமிழில் எனக்கு தெரிந்த ஒரே உயிரெழுத்து நீ தான் அப்படின்னு ஒரு கவிதை ஆக காதல் உயிரோட்டமாக உள்ளத்திலே போனவுடன் அந்த உயிரினத்திலே கூட அவளை முன்னிறுத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற துடிப்பு இருக்குது பார்த்தீர்களா இது அவளையும் முன்னிறுத்தலாம் அவனையும் முன்னிறுத்தலாம் நீ என்பதற்கு ரெண்டுக்குமே அதை பொருத்தமா வச்சுக்கிறலாம் இப்படி காதல் என்பது உயிரோட்டமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் காதலை பற்றி நாம் யோசித்திருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று இன்னும் கூட சொல்லலாம் காதலுக்காக கவிதை எழுதுறப்ப பல கற்பனைகள் வரும் இப்போ கவிஞர் மேத்தா அருமையான ஒரு சிந்தனையை தந்தார் இப்போ முல்லை முள்ளால் தான் எடுக்கணும் அப்படின்னு கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க இதை ஒரு காதலுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படின்னு கற்பனை பண்ணி பார்த்தாரு பார்த்துட்டு அவர் ஒரு கவிதை எழுதினாரு நீ முதல் முறையாக என்னை தலை சாய்த்து கடைக்கண்ணால் பார்த்தபோது என் உள்ளத்தில் முள் பாய்ந்தது அதை இன்னும் நான் எடுக்கவில்லை முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு முறை பார் ஆக ஒரு பெண்ணு போறப்ப அப்படியே கடைக்கண்ணில் பார்த்துட்டு போயிட்டா கூட திரும்ப பார்க்க வைக்கிறதுக்கு எவ்வளவு இதமா பதமா வார்த்தையை சொல்லி அந்த காதலை மெருகி ஊட்டக்கூடிய ஒரு சிறப்பு நம்முடைய தமிழர்களுக்கு இருக்கிறது அதை இங்கே மையமாக எடுத்திருப்பது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அது மட்டுமல்ல காதலுக்கென்று வருகின்ற போது பல்வேறு விதமான சிந்தனைகளை தந்திருக்கிறார்கள் ஒரு காதலனுக்கு காதலி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்ன உடனே நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொன்ன உடனே அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவான் பாருங்க அன்னைக்கு இருக்கிற சந்தோஷம் அவன் வாழ்க்கையில என்னைக்குமே இருக்காது அதே மாதிரி காதலியை எடுத்துக்கிட்டாலும் அந்த பையன் சொன்ன அன்னைக்கு அந்த காதலிக்குள்ள ஏற்படுற மன மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மகிழ்ச்சி வேற என்னைக்குமே இருக்காது அப்படிப்பட்ட ஒரு உயர்வான காதலை பற்றி இங்கே இவர்கள் பேச வந்திருக்கிறார்கள் காதலை போற்றுவதில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களான்னு இங்க கேள்வி இப்ப ஆண்களும் போற்றணும் பெண்களும் போற்றணுங்கிறத நம்மளுடைய நோக்கம் இரண்டு பேருமே போற்றி பாதுகாக்கப்பட்ட வந்ததுதான் நம்முடைய தமிழர்களினுடைய காதல் வாழ்க்கை அதுல வந்து இங்க இருக்கிற எந்த பேச்சாளருக்கும் சந்தேகம் இல்லை மாற்று கருத்து இல்லை இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டதனுடைய நோக்கம் இதிலே ஆண்கள் போற்றி அதிகமாக பாதுகாக்கிறார்களா அல்லது பெண்கள் போற்றி அதிகமாக பாதுகாக்கிறார்களா இப்போ அதுக்கு இந்த காலத்து உதாரணத்தில் இவங்க பேசுனதுக்கு பின்னால நான் சொன்னாதான் சரியா வரும் இப்ப அந்த காலத்துல இலக்கியத்திலிருந்து ஒண்ணு சொல்லணும்னா கவி சக்கரவர்த்தி கம்பர் உங்களுக்கு நல்லா தெரியும் கம்பரின் மகன் அம்பியாவதி சோழ மன்னனினுடைய மகள் அமராவதியை காதலிச்சது தெரியும் இந்த ரெண்டு பேரு காதலையும் கம்பர் ஒரு இடத்துல காப்பாத்தினார் போற்றி பாதுகாத்தார் எப்படின்னா அம்பியாவதி வந்து அமராவதி வர்றதை பார்த்துட்டு வர்ணிச்சார் இட்ட அடி நோக எடுத்த அடி கொப்பளிக்க வட்டில் சுமந்த இரு மருங்கு அசையன் சொல்லி அந்த பெண்ணினுடைய அங்கத்தை பார்த்து அவளுடைய பாதத்தை பார்த்து அப்படியே வர்ணிக்கிறார் இதை பார்த்துடுறாரு அமராவதியோட தந்தை சோழ மன்னன் மகளை வர்ணிச்சரவனை வந்து சும்மா விடுவாரா ராஜா உடனே உரையில் இருந்த கத்தி எடுத்து அம்பியாவதியை வெட்டணும் போல வந்துகிட்டு இருந்தாரு இந்த விஷயத்தை பார்த்து விடுகிறார் கம்பர் இப்ப மகனை காப்பாத்தணும் மகனை காப்பாத்தணுமோ இல்லையோ அந்த காதலை காப்பாத்தணும் அவன் சொன்னது காதல் வயப்பட்டிருக்கிற அமராவதியை பத்தி அப்ப அந்த காதலை காப்பாத்தணுங்கிறக்காக அவன் மூணு வரி பாடி முடிச்ச உடனேயே அடுத்த வரிய கம்பர் ஆரம்பிச்சார் அழகா கொட்டி கிழங்கோ கிழங்கென வழங்குவாள் நாவின் வழங்கோசை வையம் பெறும் அப்படின்னு அதுக்கு ஏத்த மாதிரியே பாடி முடிச்சாரு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த இட்ட அடி நோக எடுத்து வைக்கிற பாதம் நோக அதுபோக அடுத்து நடந்து போனா காலெல்லாம் கொப்பளிக்க ஒரு கிளவி தட்டு கூடையில கிழங்க சுமந்துக்கிட்டு கிழங்கோ கிழங்கன்னு வீதியில வித்துக்கிட்டு வர்றா அவன் நடந்து வர்றதுல அந்த இரண்டு தோளும் இப்படி அசையுது இரு மருங்கு தட்டில் சுமந்த இரு மருங்கு அசையன்னு அம்பியாவதி சொன்னது வேற அர்த்தம் ஆனா கம்பர் அதையே அந்த கிளவியினுடைய இரு தோளும் நடக்கிற கலைப்புல அப்படியே அசையுது அந்த கிளவி கிளங்கோ கிளங்கோன்னு சொல்லிட்டு வர்றது இந்த ஊர் ஊரா கேக்குது அப்படின்னு பாட்டை முடிச்சாரு ராஜாவுக்கு அப்படியே ஆச்சரியமாய் போச்சு ஓ அதைத்தான் அம்பியாவதி சொல்லி அதை கம்பர் நிறைவு செய்கிறாரோன்னு நினைச்சிட்டு உடனே அந்த வாளை உரைக்குள்ளே போட்டு விட்டார் அது மட்டும் இல்ல ராஜா இதை பார்த்த உடனேயே அப்படி ஒரு கிளவி வீதியில் வரணும்ல வந்தா தானே நம்புவாரு இல்லைன்னா அது பொய்யின் ஆகி போயிரும்ல அப்ப கிழவிக்கு எங்க போறது என்று இருந்த நேரத்தில் இந்த கவி சக்கரவர்த்தி கம்பனினுடைய பாட்டின் மீது காதல் கொண்ட கலைவாணியே அந்த தெருவில் கிழவியாக வேடமிட்டு கிழங்கு சுமந்து வந்தால் கூடையில் என்று சொன்னாள் காதலை போற்றுவதிலே பாதுகாப்பதிலே ஆண் எப்படியோ அதை போல பெண்ணும் பங்கேற்றிருக்கிறார்கள் தன்னுடைய பங்கை செலுத்தி இருக்கிறார் என்பதற்கு நம்முடைய இலக்கியங்கள் உதாரணம் காட்டுகின்றன அப்படிப்பட்ட இலக்கிய ஆற்றலோடு காதலை போற்றி பாதுகாத்து வரக்கூடிய நம்முடைய நாட்டில் இன்றைய சூழலில் காதலை போற்றுவதில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்ற கேள்வி கேட்டிருப்பது நியாயமானது அதற்கான விடையை தேடுவதற்காக இப்போது பேச்சாளர்கள் விவாதத்தை தொடங்க இருக்கின்றார்கள் முதலில் காதலை போற்றுவதில் சிறந்தவர்கள் ஆண்களே என்ற அணி விவாதத்தை தொடங்குகிறது அந்த அணியிலே பேச வந்திருக்கக்கூடிய பேச்சாளர் பேராசிரியர் செல்லப்பிள்ளை அவர்கள் முதலில் தொடங்குகிறார்கள் அவர்கள் முதல் சுற்றுல கலந்துகிட்டார்கள் பெற்றோர்களை பெரிதும் அரவணைப்பது ஆண் பிள்ளைகளா பெண் பிள்ளைகளாங்கிற தலைப்பில் ஆண் பிள்ளைக்கு பேசினார் அப்போ ஒரு கருத்தை சொன்னாரு ஒரு கடிதம் அம்மாட்ட இருந்து வருதான் திருமணமான மகனுக்கு அவனே அம்மா வந்துச்சுன்னு வர்றாங்கிறத சொன்ன உடனே ஒரு கடிதம் எழுதுறான் அம்மா நீ வீட்டுக்கு வருவேன்னு சொன்ன உடனேயே வீடே அமைதி இல்லாம போச்சுமா சொன்ன நாள்ல இருந்து ஏன்னா மனைவி அமைதி இல்லாம இருக்குது அப்படின்னு அது அம்மா வந்தாலே அங்க வீட்டில் இருக்கிற மனைவி ஏத்துக்கிற மாட்டாங்க நாங்களே அம்மாவை பார்க்கிறோங்கிற ஒரு முத்தாய்ப்பான செய்தியை சொல்லி அன்றைக்கு தேர்வானார் அப்படி தேர்வு செய்யப்பட்ட சிறப்பான பேச்சாளர் பேராசிரியர் செல்லப்பிள்ளை அவர்கள் விவாதத்தை தொடங்க வருகிறார்கள் ஆண்களே என்ற அணிக்காக ஞாயிறு பட்டிமன்றம்